வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் ஐந்து இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கிரிகோரி நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து இத்தாலி போலந்து போர்ச்சுகல் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இந்த நாள் அதாவது அக்டோபர் ஐந்து இடம்பெறவில்லை அக்டோபர் ஐந்திற்கு பதிலாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி இடம்பெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு வேலு நாச்சியார் தலைமையில் திண்டுக்கல்லிலிருந்து சிவகங்கை நோக்கி படையெடுப்பு இடம்பெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் ஒரு நிகழ்வாக தலைநகர் பாரிஸில் பெண்கள் பதினாறாம் லோயி மன்னனுக்கு எதிராக வேர்சாய் அரண்மனை நோக்கி அணி திரண்டு சென்றனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் இன்னொரு நிகழ்வாக பிரான்சில் கிறிஸ்தவ மதம் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இலங்கையின் மன்னார் பகுதியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் கொல்கத்தா நகரத்தில் இடம்பெற்ற சூறாவளி நகரை முற்றிலுமாக சேதப்படுத்தியது இந்த கோர தாண்டவத்திற்கு அறுபதாயிரம் பேர் பலியானார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெல்பர் ரைட் இருபத்தி நான்கு மைல்களை முப்பத்தி ஒன்பது நிமிடங்களில் விமானத்தில் பறந்து சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு போர்ச்சுகலில் அரசாட்சி முடிவுக்கு வந்து அந்த நாடு குடியரசு நாடாக மலர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிரான்சில் பெண்கள் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் ஹாரி எஸ் ட்ரூமன் வெள்ளை மாளிகையில் ஆற்றிய உரை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது தொலைக்காட்சியில் நேரடியாக உரையாற்றிய முதலாவது அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை ஹாரியஸ் ட்ரூமன் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு the international union for the protection of nature என்ற அமைப்பு இந்த அமைப்பானது தற்போது international union for the conservation IUCN என்று அழைக்கப்படுகிறது இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு பிரான்சில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு துருக்மெனிஸ்தான் தலைநகர் அஷ்காபாத் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதலாவது ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படமான டாக்டர் நோ பிரிட்டனில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஈழ தமிழர்களின் பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் அவையின் கவனத்தில் கொண்டு வந்து தமிழீழ தேசத்தினை தனிநாடாக அங்கீகரிக்குமாறு கிருஷ்ணா வைகுந்தவாசன் ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் பன்னிரண்டு பேர் இந்திய படையின் காவலில் இருக்கும்போது சைனைடு அருந்தி மரணமடைந்தார்கள் இரண்டாயிரமாவது ஆண்டு செர்பியாவில் சிலோபுதான் மிலோசிவிச்சுக்கு எதிரான மிக பெரும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மார்க் கார்னோ என்பவர் சேலஞ்சர் விண்வெளியோட மூலம் விண்வெளிக்கு சென்றார் விண்வெளிக்கு சென்ற முதலாவது கனடா நாட்டு விண்வெளி வீரர் இவராவார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு ராணி துர்காவதி கோண்டுவானா அரசி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராமலிங்க அடிகளார் இந்திய சன்மார்க்க சிந்தனையாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அருணாச்சலம் மகாதேவா இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பா கண்ணாம்பா தமிழ் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ராக்கி ரங்கராஜன் தமிழக எழுத்தாளர் இதழாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சோ பத்திரிகை ஆசிரியர் நாடக ஆசிரியர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரமா பிரபா தென்னிந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கோ கேசவன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வி வைத்தியலிங்கம் புதுச்சேரியின் அரசியல்வாதி முன்னாள் முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இம்ரான்கான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்பனா தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு லார்ஸ் ஒன்சாக்கர் நோபல் பரிசு பெற்ற நார்வே அமெரிக்க வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பி எல் பட்னாக்கர் இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்வாணன் ஈழத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தை நிறுவியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமாவளவன் ஈழத்து கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் போர்ச்சுக்கல் நாட்டின் குடியரசு தினம் என்று Pakistan Russia Mauritius Azerbaijan Bulgaria Estonia Germany Lithuania Moldova Philippines மற்றும் கத்தார் ஆகிய உலகின் பெரும்பாலான நாடுகளில் இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது எனவே இந்த நாளானது உலக ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது மேலும் உலக புன்னகை தினம் என்று புன்னகையை பரிமாறிக்கொள்வோம் இதயங்களை வெல்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே